இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ நவாசிபனு சமான் ரதியல்லா அனுஹுமா அவர்கள் இடம் இந்த ஹதீஸு நன்மையான காரியங்களும் பாவம் எது நன்மை எது பாவம் என்று நபி சொல்லா அலிஸ்லம் ஒரு அளவுகோலை நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் நன்மையான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுதே அது என்ன அது சிறந்த ஒழுக்கம்தான் குட் கேரக்டர் சிறந்த ஒரு ஒழு ஒழுக்கம்தான் நன்மையான காரியங்களாக இருக்கின்றது ஒரு மனிதன் நன் தன்னுடைய நல்ல ஒழுக்கங்களை கொண்டு அவன் அனைத்து மனிதர்களிடம் அவன் அணுகும் பொழுது அது ஒரு நன்மையான காரியங்களாக ஆகும் இப்போ நன்மையான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஒழுக்கங்கள் இப்போ ஹொஸ்னுல் ஹொலுக் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு பழக்கம் நல்லொழுக்கத்தை சொல்லப்படும் இப்போ இந்த ஹொஸ்னுல் ஹுலுக்கு அல்லாஹிடமும் நலனை நாடுவதோ அல்லது அல்லாஹு தாலாவிடம் நல்ல முறையாக நடந்து கொள்வதும் அதே போல் மக்களிடம் நாம் நல்ல நல்ல முறையாக நன்மையான முறையில் நாம் நடந்து கொள்வது ஒழுக்கமாக நடந்து கொள்வது அல்லாஹு தாலாவிடம் நாம் சிறந்த ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வதென்றால் என்ன அல்லாவை நாம் வணங்க வேண்டும் அவன் நம்மீது கடமையாக்கிய விஷயங்களை மனப்பூர்வமாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் செயல்படுத்துவது அல்லாஹ்விடம் நாம் நன் நல்ல முறையாக அணுகின்றோம் மற்றும் நல்ல ஒழுக்கத்துடன் நாம் இருக்கின்றோம் என்ற அர்த்தம் அல்லாஹ் நம் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் அதை ஒரு பாரமாக நினைக்காமல் அல்லாஹ் என் மீது இதை கடமையாக்கினான் என்று நாம் செய்தோம் என்றால் அது நம்முடைய நல்லொழுக்கத்தின் அடையாளம் அல்லாஹ் என் மீது ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கின்றான் என்றால் அதை நாம் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் நாம் அதை நிறைவேற்றுவது என்பது அது நம்முடைய நல்லொழுக்கத்தின் ஒரு அடையாளம் அதே போல் மனிதர்களுடன் நாம் நன்மையான காரியங்கள் நல்ல ஒழுக்கங்களின் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு சிரமம் தராமல் நாம் இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்லும் பொழுது கெஃபுல் அதா பஸ்துல் மாரூஃப் ஒ கெஃபுல் அதா ஒ தலாக்கத்துல் ஒஜ் மக்களிடம் நல்ல ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம் அவர்களுக்கு முடிந்தால் அவர்களுக்கு நன்மையை நாம் நாட வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்தால் என்றால் நாம் உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது நம்மால் எந்த ஒரு சிரமத்தை அவர்களுக்கு நாம் தரக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது மூன்றாவது தலாக்கத்துல் வஜ் சந்திக்கும் பொழுது மக்களை புன்முறுவலோடு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு அவர்களிடம் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்வது சந்திப்பது இது வந்து மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லொழுக்கமாக இருக்குது அதில் தலை சிறந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடன் பெற்றோர்களிடம் நாம் நல்ல முறையாக நடந்து கொள்வதும் அவர்களும் நாம் பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு தேவையான உரிய விஷயங்களை நாம் கொடுப்பதும் இது அவர்களுடன் நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த முறை அது நம்முடைய நல் ஒழுக்கத்துடைய அடையாளமாகும் அதே போல் நம்முடைய அண்டை வீட்டினர் நம்முடைய உற்றார் உறவினர் நம்முடைய இரத்த பந்தமாக இருக்கட்டும் அல்லது திருமண உறவாக இருக்கட்டும் அனைவரிடம் மக்கள் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அனைவருடமே நாம் நல்ல முறையாக நடந்து கொள்வது இது ஒரு நல்லொழுக்கத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது இப்போ இது அனைத்துமே என்ன ஒரு நன்மையான ஒரு செயலாக இருக்கின்றது அடுத்ததாக சொல்ல ஒரு பாவம் பாவம் என்றால் என்ன அதற்கு ஒரு நபி சொல்லா ஒரு அளவுகோலை கூறியிருக்கின்றார்கள் அது என்ன நாம் பாவம் என்பது நபி சொல்லா கூறினார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இதை பற்றி நீ தவறு என்று எண்ணுகின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றதா ஒரு ஏதோ ஒரு உனக்கு மனசில் தவறு என்று நீ உணர்கின்றாயா பிறகு இதை நான் செய்தால் மக்கள் இதை பார்த்துவிட்டால் இது என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அந்த எண்ணம் வருகின்றதா அது பாவமாக இருக்கின்றது அதிலிருந்து நீ விலகிக்கொள் இப்போ இது அளவுகோல் இங்கு நபி சொல்லா அலிஸ்லம் அளவுகோலை காண்பித்திருக்கின்றார்கள் என்ன பாவம் என்றால் ஒரு தீமையான செயல் என்றால் என்ன ஃபஸ்ட்டு நம்முடைய நஃப்ஸு நம்முடைய உள்ளத்தில் அது தவறு என்று ஒரு சந்தேகம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு டவுட் நமக்கு வரும் நான் ஆஹா இது செய்யணுமா இல்லையா இது ஒரு மாதிரியாக இருக்க என்று நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அதே போல் இதை நான் செய்தேன் என்றால் மக்கள் இதை பார்த்துவிட்டால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் அல்லது அவர்கள் வெறுப்பார்களே என்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அது தவறான செயல் அதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும் ஆக இந்த அளவுக்குள் நன்மையான நன்மையானது என்பது நல்லொழுக்கமும் தீமையானது என்பது நம்முடைய மனசில் உரு எது உறுத்துகின்றதோ எது இது தவறு என்று நமக்கு அதை உறுத்துகின்றதோ இதுதான் அளவுக்குள் என்று சொல்லப்பட்டது இப்போ இந்த இரண்டு அளவுக்குள் யாருக்கு எல்லா மனிதர்களுக்குமா எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஃபார்முலா ஃபிட் ஆகுமா என்றால் கிடையாது யார் அல்லாவை உண்மையாக நேசிக்கின்றார்களோ அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழ்கின்றார்களோ யார் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் அதில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றார்களோ பாவங்களிலிருந்து தன்னை தடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உடைய உள்ளங்கள் என்ன இருக்கும் மிகவும் தூய்மையாக இருக்கும் அல்லாஹுடைய அச்சமுள்ள அந்த உள்ளம் என்ன செய்யும் எது நன்மையானதோ அது செய்ய இது செய்வதற்காக நமக்கு தூண்டும் எது தவறான விஷயமோ அது நமக்கு செய்வதிலிருந்து நம்மை தடுக்கும் இதுதான் அல்லா இன்னொரு சஹாபி வாபிசா என்ற ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லமிடம் வருகின்றார்கள் வந்து நபி சொல்லா அலிஸ்லமிடம் இந்த நன்மை மற்றும் தீமை பற்றி கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு இதே அளவுகோல கூறுகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் நபி சொல்லா அலிசல்லம் உன்னுடைய உள்ளத்தில் நீ கேட்டுக்கொள் உன்னுடைய உள்ளத்தை நீ கேட்டுக்கொள்ளும் இதுவரை என்றால் சுபான் நபி சொல்லா அலி செல்லம் வாபி அந்த சஹாபி வரும் பொழுது நபி சொல்லா செல்லம் வந்த உடனேயே அவர் கேள்வி கேட்பதற்கு முன்னாலே என்ன செய்கிறாங்க நீ கேட்குறியா அல்லது நான் சொல்லட்டா என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் பிறகு நபி சொல்லா அலே செல்லம் நீ நன்மை மற்றும் தீமை பற்றி கேட்பதற்காக தானே வந்தாய் என்று சொல்லும்பொழுது அல்லாவுடைய தூதரே சுபான் அல்லா ஆம் அதற்காக தான் வந்தேன் என்று நபி சொல்லாஹ் அலே செல்லம் கூறினார்கள் பிறகு வாபிசரதி அல்லாஹனுடைய அவருடைய கையை விரல்களை மடக்கி அவரை என்ன செய்தார் அவருடைய மார்பு அவருடைய நெஞ்சை உள்ளத்தினுடைய பகுதியில் வைத்து மூன்று தடவை இஸ்தப்திய கல்பக் இஸ்தப்திய கல்பக் என்று உன்னுடைய உள்ளத்தை நீ கேட்டுக்கொள் என்று நபிசல்லா அலி செல்லம் கூறினார்கள் என்ன அங்கு பிறகு நபிசல்லா அலிஸ் கூறினார் அல் பிர்ரு மத்மா அன்னத் இலைஹி நன்மையான காரியம் என்ன உன்னுடைய உள்ளம் எதை கொண்டு நிம்மதி அடைகின்றதோ உன்னுடைய உள்ளம் எதை கொண்டு மிகவும் வந்து மகிழ்ச்சி அடைகின்றதோ அதுதான் நன்மையான காரியம் وتس آه واطمأن إليه القلب والحثم والإثم ما حاك في ن- في نفس في نفسك وتردد في الصدر தீமையான விஷயம் எந்த உன்னுடைய உள்ளம் எதை உறுத்துகின்றதோ உனக்கு இது ஒரு தவறு என்று நீ அது அந்த எண்ணம் வருகின்றதோ அதுதான் பாவமாக இருக்கின்றது அது தீமையாக இருக்கின்றது ஒயின் அஃப்தா ஆஃப் சஃப்தூக் என்ன மக்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன அவங்க ஃபத்துவா கொடுத்தாலும் சரி உன்னுடைய மனசில் ஒரு விஷயம் வந்து ஒரு தவறு என்று நீ உனக்கு அந்த உணர்வு ஏற்படுத்துகின்றதா அது தவறு உனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றதா அது நன்மை என்று நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுகோல் அந்த சஹாபிக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த சஹாபி நன்மையை அறிந்து கொண்டு செய்வதும் தீமையை அறிந்து கொண்டு தடுத்து கொள்வதற்காக வந்து கேட்டார்கள் அப்போது குறைகளே இந்த அளவுகோல் யாருக்கு ஃபிட் ஆகும் யார் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ உண்மையாக நன்மையை நான் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அதே போல தீமையிலிருந்து நான் தடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அவர்கள் இல்லை என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம் நிறைய மக்களுக்கு சுபஹானல்லா பாவங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றன மியூசிக்கு பாடல்கள் கேட்பது என்பது நிறைய மக்களும் விருப்பமாக ஒரு விஷயமாகிவிட்டது தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வது என்பது என்ன அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் மற்றும் உங்களுடைய உள்ளத்தில் உயிரோட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமாக ஆகிவிட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுவே நன்மையான காரியங்கள் நன்மையான செயல்களை செய்வது ஒரு பாரமாக நினைக்கின்றார்கள் தொழுகைக்கு போவதா ஃபஜருடைய தொழுகையில் எழுந்து நம்ம அதான் கேட்ட உடனேயே ஐயால சலா என்று சொல்லும் பொழுது எழுந்து செல்வது என்று பெரிய ஒரு பாரமாக அவங்க உணர்கின்றார்கள் அதே போல மற்ற அமன தொழுகையை என ஜமாத்துடன் தொழுவதும் சிரமமாக அவர்கள் உணர்கின்றார்கள் மற்ற நன்மையான காரியங்களை செய்வதும் அவர்கள் பெரிய ஒரு பாரத்தை உணர்கின்றார்கள் ஆக எல்லா மனிதர்களுக்கும் இந்த அளவுக்குள் கிடையாது உண்மையாக யார் அல்லாவை அஞ்ச அஞ்சுகின்றார்களோ நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிற அப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் இயல்பாகவே நன்மையை விரும்பக்கூடியதும் தீமையை வெறுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் மக்கள் என்ன செய்துவிட்டார்கள் இந்த நன்மையான காரியத்தை பாரமாக உணர உணர தீமையான விஷயங்கள் செய்ய செய்ய என்னாகிவிட்டது இதில் இருக்கக்கூடிய இந்த இயல்பான ஒரு பண்பு என்ன ஆயிடுச்சு முழுமையாக மாறிவிட்டது இப்பொழுது பா நன்மையான விஷயங்களை செய்வது பாரமாகிவிட்டது வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தீமையான விஷயங்களை செய்வதில் விருப்பம் ஆரம்பித்து விட்டது மக்கள் விரும்பியதை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆக நாம் இந்த ஹதீஸை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் நன்மையான அமல்கள் எது நம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்றதோ இது நம்ம செய்யும் பொழுது அலமதுல்லா இந்த விஷயம் நான் செய்திருக்கிறேன் என்று நமக்கு நம்முடைய உள்ளம் ராகத்தை நாம் உணர்கின்றதோ அது நன்மையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு லேசாக ஒரு உறுத்தல் ஏற்படுகின்றதோ இது நான் செய் இது மக்கள் இதை பார்க்கும் பொழுது நான் செய்யும் பொழுது பார்த்து விட்டார் என்றால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் அல்லது அவர்கள் என்ன கூறுவார்கள் என்ற அந்த பயம் அந்த அச்சம் என்றாலே நினைத்து கொள்ளுங்கள் அது தீமையான விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹூ தாலா வை வணங்கி வழிபடக்கூடிய தோஃபிக்கையும் பாக்கியத்தை அதான் நமக்கு கொடுத்தருள்வானாக அதில் மஹப்பாவையும் அதில் விருப்பத்துடன் ஆர்வத்துடன் நாம் அதை செய்யக்கூடியவர்களாக அல்ல நம்மை ஆக்கையில் ஆக்கி அருள்வானாக சீமையை வெறுக்கக்கூடியவர்களாகவும் சீமையை விட்டு நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரொபில் ஆலமீன்